ரிபுகீதை நாற்பத்தொன்றாவது அத்தியாயம் நிதகன் தன் அனுபவத்தினால் நானே சராச்சர பிரபஞ்சமெல்லாம் ஆனேன் என்றும் நானே சத்திய ஞான அனந்த ஆனந்த பிரம்மமானேன் என்றும் உரைத்தது ஆசிரிய நினது திருட கருணையாலே அகண்டமதாம் பரபிரம்மானுபவத்தை மாசரவே நானுரமாய் மதித்த வண்ணோ மகிவுடனே மயக்கமர மற்றும் சொல்வேன் பாசமுறும் சித்த முதல் உபாதியின்றி பகுப்புற்ற மாயை முதல் உபாதியின்றி ஈச ஜக ஜீவரெனும் இருமையின்றி ஏகமதாம் பரபிரம்மம் நானே யானேன் நான் தானே சண்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே சின்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே நன்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே தன்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே நிர்மலமாம் பிரம்மமானேன் நான் தானே நிர்குணமாம் பிரம்மமானேன் நான் தானே அத்வைத பிரம்மமானேன் நான் தானே அகடபர பிரம்மமானேன் நான் தானே கேவலமாம் பிரம்மமானேன் நான் தானே கம்பீர பிரம்மமானேன் நான் தானே பாவனமாம் பிரம்மமானேன் நான் தானே பரிசுத்த பிரம்மமானேன் நான் தானே ஓவலிலா பிரம்மமானேன் நான் தானே உத்தமமாம் பிரம்மமானேன் नान्ताने तानि आवलिल ब्रह्ममाणेन् न तानि अखण्डपर ब्रह्ममाणेन न तानि सत्यमं ब्रह्ममाणेन चलनमिल ब्रह्ममाणेन न तानि नित्यमं ब्रह्ममाणेन नान् तानि निष्कळमं நான் தானே சுத்தமதாம் பிரம்மமானேன் நான் தானே சுககணமாம் பிரம்மமானேன் நான் தானே அத்தமிலா பிரம்மமானேன் நான் தானே அகண்டபர பிரம்மமானேன் நான் தானே விகாரமிலா பிரம்மமானேன் நான் தானே விமலமதாம் பிரம்மமானேன் நான் தானே விசேஷமிலா பிரம்மமானேன் நான் தானே வியாபகமாம் பிரம்மமானேன் நான் தானே விநாசமிலா பிரம்மமானேன் நான் தானே விபுவதுவாம் பிரம்மமானேன் நான் தானே விவர்த்தமிலா பிரம்மமானேன் நான் தானே விசுத்தபர பிரம்மமானேன் நான் தானே நிராமயமாம் பிரம்மமானேன் நான் தானே நிரவயவ பிரம்மமானேன் நான் தானே நிராபரண பிரம்மமானேன் நான் தானே நிஷ்கிரிய பிரம்மமானேன் நான் தானே நிர்மலமாம் பிரம்மமானேன் நான் தானே நிஷ்சலமாம் பிரம்மமானேன் நான் தானே நிருபமமாம் பிரம்மமானேன் நான் தானே நிகரில் பர பிரம்மமானேன் நான் தானே சிந்தையில பிரம்மமானேன் நான் தானே சித்கனமாம் பிரம்மமானேன் நான் தானே தொந்தமில பிரம்மமானேன் நான் தானே துகளற்ற பிரம்மமானேன் நான் தானே பந்தமில பிரம்மமானேன் நான் தானே பழுதற்ற பிரம்மமானேன் நான் தானே அந்தமிலா பிரம்மமானேன் நான் தானே அகண்டபர பிரம்மமானேன் நான் தானே புராதனமாம் பிரம்மமானேன் நான் தானே பூரணமாம் பிரம்மமானேன் நான் தானே ஜராதியிலா பிரம்மமானேன் நான் தானே சத்கனமாம் பிரம்மமானேன் நான் தானே அனாமயமாம் பிரம்மமானேன் நான் தானே அசங்கபர பிரம்மமானேன் நான் தானே சனாதனமாம் பிரம்மமானேன் நான் தானே சாந்தபர பிரம்மமானேன் நான் தானே லட்சியமாம் பிரம்மமானேன் நான் தானே லயமற்ற பிரம்மமானேன் நான் தானே அக்ஷரமாம் பிரம்மமானேன் நான் தானே அழிவற்ற பிரம்மமானேன் நான் தானே சித்துருவாம் பிரம்மமானேன் நான் தானே சிதம்பரமாம் பிரம்மமானேன் நான் தானே விஸ்தரமாம் பிரம்மமானேன் நான் தானே விதேக பரபிரம்மமானேன் நான் தானே சங்கமில பிரம்மமானேன் நான் தானே சதோதிதமாம் பிரம்மமானேன் நான் தானே பங்கமில பிரம்மமானேன் நான் தானே பரசிவமாம் பிரம்மமானேன் நான் தானே துங்கமதாம் பிரம்மமானேன் நான் தானே துவைத்தமில பிரம்மமானேன் நான் தானே எங்கு முழ பிரம்மமானேன் நான் தானே ஏக ஏகபர பிரம்மமானேன் நான் தானே மூலமில பிரம்மமானேன் நான் தானே மொழிவற்ற பிரம்மமானேன் நான் தானே காலமில பிரம்மமானேன் நான் தானே கரையற்ற பிரம்மமானேன் நான் தானே கோலமில பிரம்மமானேன் நான் தானே குறைவற்ற பிரம்மமானேன் ஞான் தானே ஞானமிலா பிரம்மமானேன் நான் தானே நவையில் பர பிரம்மமானேன் நான் தானே தேகமில பிரம்மமானேன் நான் தானே தெரிவுருவம் பிரம்மமானேன் நான் தானே போகமில பிரம்மமானேன் நான் தானே புரிமருவ பிரம்மமானேன் நான் தானே தாகமிலா பிரம்மமானேன் நான் தானே தனிந்த பர பிரம்மமானேன் நான் தானே சோகமிலா பிரம்மமானேன் நான் தானே சுத்த பர பிரம்மமானேன் நான் தானே அகிலவதிஷ்டானமானேன் நான் தானே ஆரோபம் மனித்துமானேன் நான் தானே அயன் முதலை மூர்த்தியானேன் நான் தானே அவர் செய்கை அனித்துமானேன் நான் தானே அமரநர திரியக்கானேன் நான் தானே அச்சல முதல் அனித்துமானேன் நான் தானே அகில சராச்சரமுமானேன் நான் தானே அகண்டபரம் ஆனேன் ஐயா நான் தானே மாயை மகதாதியானேன் நான் தானே மன்னியிடும் ஈசனானேன் நான் தானே அவிஜயகம் ஆதியானேன் நான் தானே அநேகவித ஜீவரானேன் நான் தானே தாமதமாம் பிரகிருதியானேன் நான் தானே தயங்கு ஜகம் எவயுமானேன் நான் தானே அறிவுற்ற தனித்துமானேன் நான் தானே அகண்ட பரம் நானேன் ஐயா நான் தானே அயனானேன் ஹரியுமானேன் நான் தானே ஹரனானேன் மகேஷனானேன் நான் தானே சதாசிவமாம் மூர்த்தியானேன் நான் தானே சாட்சாத்தாம் சிவனுமானேன் நான் தானே கருதுமுமா தேவியானேன் நான் தானே கந்த விநாயகருமானேன் நான் தானே பரமசிவ கணங்களானேன் நான் தானே பக்தர் குழு அணிக்குமானேன் நான் தானே சுரரசுரருமானேன் நான் தானே சுரபதியம் மகவானேன் நான் தானே திக்கனைத்தின் பதிகளானேன் நான் தானே திகழ் முனிவர் குழுவுமானேன் நான் தானே அரக்கருடன் யக்ஷரானேன் நான் தானே அநேக சுர பேதமானேன் நான் தானே வெண்ணிலுளோர் ஆறுமானேன் நான் தானே மண்ணிலுளோர் எவருமானேன் நான் தானே பூதங்கள் அனித்துமானேன் நான் தானே புவனங்கள் அனித்துமானேன் நான் தானே சாதங்கள் அனித்துமானேன் நான் தானே சரிதை முதல் அனித்துமானேன் நான் தானே வேதங்கள் அனித்துமானேன் நான் தானே விதி முதலாம் அனித்துமானேன் நான் தானே பேதங்கள் அனைத்துமானேன் நான் தானே பிரிவுற்றதனித்துமானேன் நான் தானே வாரிதிகள் அனைத்துமானேன் நான் தானே வருநதிகள் அனைத்துமானேன் நான் தானே அடவிகிரி அனைத்துமானேன் நான் தானே அங்குள்ளதனித்துமானேன் நான் தானே அவனி புனல் அனைத்துமானேன் நான் தானே அங்கி மறுத்தனித்துமானேன் நான் தானே ஆகாசம் அனைத்துமானேன் நான் தானே அத்தன் முதல் ஆறுமானேன் நான் தானே உடல் பொறிகள் அனைத்துமானேன் நான் தானே உயிர்கள் உளம் அனைத்துமானேன் நான் தானே மனது மதி அனைத்துமானேன் நான் தானே மயில் சித்தம் அனைத்துமானேன் நான் தானே அகங்காரம் அனைத்துமானேன் நான் தானே ஆவரணம் அனைத்துமானேன் நான் தானே விக்ஷேபம் அனைத்துமானேன் நான் தானே விலங்கு பொருள் அனைத்துமானேன் நான் தானே நான்கு வித தேகமானேன் நான் தானே நனவு முதல் அவஸ்தையானேன் நான் தானே ஐந்து வித கோஷமானேன் நான் தானே அவையின் அபிமானியானேன் நான் தானே விஸ்வன் முதல் எஷ்டியானேன் நான் தானே விராட்டு முதல் சமஷ்டியானேன் நான் தானே அறிவுற்ற தனித்துமானேன் நான் தானே அறியாத தனித்துமானேன் பூதமுடு பௌத்திகமும் மானேன் நானே புவனமுறும் பொருளவையும் மானேன் நானே வேதமுறும் உலகமெல்லாம் மானேன் நானே பிரம்மாண்ட கோட்டிகளும் மானேன் நானே சாதமுறும் எப்பொருளும் மானேன் நானே ஜெகஜீவ பரங்களெல்லாமானேன் நானே ஓது பல உபாதிகளும் மானேன் நானே உபாதியிலா உண்மையுமின்றானேன் நானே வெகுவிதமாய் விளம்பி என்ன விவகாரத்தில் வேறெனவே காண்பதெல்லாம் மானேன் நானே தகமை மிகும் பரமாத்த தேவையுமின்றி தன்மயமாய் நின்ற பரம்மானேன் நானே அகமருவும் தோஷமெல்லாம் மரமும் நீங்கி அகண்ட பர பிரம்மதாய் நின்ற என் நிகழ்வு பெறா மகிமை தனி என் சொல்வேன் யான் ஈசையலாம் நின் கருணை திறமையன்றோ சத்திய ஜானந்த பிரம்மமானேன் சகல பரிபூரணமாம் பிரம்மமானேன் நித்திய ஜானந்த பிரம்மமானேன் நிச்சலமாய் நிலை பெற்ற பிரம்மமானேன் சுத்த பர பிரம்மமானேன் சொற்பொருளோரியுமில பிரம்மமானேன் அத்வைத அகண்டபர பிரம்மமானேன் ஐயனின ஐயனினதருண்மகிமை என்னே என்னே சலனமில பர பிரம்மமானேன் சர்வான்மாவான பர பிரம்மமானேன் விகலமில விமல பர பிரம்மமானேன் வியாபகமாய் நின்ற பர பிரம்மமானேன் துகளனுக துரிய பர பிரம்மமானேன் துரியத்தும் மதித பர பிரம்மமானேன் அகமருவ அகண்ட பர பிரம்மமானேன் ஐயனின தர்மகிமை என்னே என்னே உருவமெலாம் ஒழிந்த பர பிரம்மமானேன் ஓர் உருவாய் நின்ற பர பிரம்மமானேன் அருவமதாய் அமர்ந்த பர பிரம்மமானேன் அசஞ்சலமாய் நின்ற பர பிரம்மமானேன் நிர்மலமாய் நிறைந்த பர பிரம்மமானேன் நிரஞ்சனமாய் நின்ற பர பிரம்மமானேன் இருமயிலா ஏக பர பிரம்மமானேன் ஈசனினதருண்மயிமை என்னே என்னே நித்தியமும் புத்த பர பிரம்மமானேன் நித்தியமும் சுத்த பர பிரம்மமானேன் நித்தியமும் முக்த பர பிரம்மமானேன் நித்தியமும் திருப்த பர பிரம்மமானேன் அத்வைத முற்ற பர பிரம்மமானேன் ஆகாரம் மற்ற பர பிரம்மமானேன் இத்வைதம் மற்றபர பிரம்மமானேன் ஈசனினதருண்மகிமை என்னே என்னே ஒரு மூன்று வடிவுமிலா ஸ்வரூபமானேன் உணர்வுருவாய் நின்ற பர சொருபமானேன் வருமூன்றன் அவஸ்தையிலா சொருபமானேன் வானெனவே நின்ற பர சொருபமானேன் இரு மூன்று விகாரமிலா சொருபமானேன் ஏகமதாய் நின்ற பர சொருபமானேன் பரிபூன்றமான பர சொருபமானேன் பரமனின தர்மகிமை என்னே என்னே ஆசிரிய நீ அருளி செய்த வண்ணோ அகம் பிரம்மம் பிரம்மமகம் அகமெல்லாம் என்று ஏசனுகா அகண்டபர நிச்சயத்தை எப்போதும் இடையறவே அபியாசித்து பாசமதாம் விகல்பங்கள் அனைத்தும் தீர்த்து பழுதற்ற பரபிரம்மானந்தம் பெற்று மாசனகா சொருப நிலை மன்னி நின்றேன் மகத்தானான் மகிமை என் சொல்வேன் யான் என்னவிதம் அகடபர நிச்சயத்தை யான் பெற்ற விதமாக ஐயம்பலூற்றேன் பன்னியை திருடமான நிச்சயத்தை பற்றினவர் ஆரேனும் சுகமே சார்வர் பின்னும் இதை பறிவுடனே நிறமும் கேட்போர் பெந்தமெலாம் தீர்ந்து பெற வடிவேயாவர் சொன்னதெல்லாம் உண்மையன நிதகனோதி சுத்தபர சொரூபத்தில் சுகித்திருந்தான் தேசிகனல் கருணையினால் உபதேசித்த திகழுமக வாக்குகளின் பொருளை கேட்டு மாசரவே மற்றும் அதை மனநம் செய்து மயக்கமர சந்ததமும் தியாசித்திங்கு ஆசனுக அகண்டபர சிவமே நாம் என்று அறிந்தவரே பவமுக்தராவரென்றே ஏசனுக அருமுகவன் ஜைகிஷவ்யர்க்கு இயம்பியவார் அகிலர்க்கும் இசைத்தான் சூதன் அகிலமான சராச்சர தோற்றமும் அகமலாதனவும் பிரிதன்றேனும் நிகில பூரணமாகி நிறைந்த யான் நித்திய நிஷ்களமாம் பரமேயனும் இகழ்வில் தேசிகன் முன்பு நிதாகன் இங்கு இணையில அனுபூதி இசைத்திடல் திகழுமானந்த தாண்டவமாடுனம் தேவதேவன் கண்ட சொரூபமே நம் தேவதேவன் கண்ட ஸ்வரூபமே